ुजमग्नचित्तो मन्दागिनीतुलितमञ्जलवाक्प्रत्यम् लोकम् समस्तमकरोदवधूतपापम् तम् मेङ्कटाख्यगुरुमात्मनिभावयाम संसारतापानलदर्थभावासमागतायामरोवक्यसज्ञा भवन्ति बोधाम् नृतसेकहृष्टास्तौमेगतिर्वेङ्कटजेसिकान्धीये श्रीशैलेशदयापात्रन्दीभक्त्याजगुणान्नवम् निचिन्नप्रवणौ वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् मुनमध्यवाम् अस्वराचार्यपर्यन्ताम् मन्ये गुरुपरम्पराम् मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन पदन्मयानाम् आद्यशरः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदम् धीयुगलम् प्रणमामिमूर्ध्नम् भोगम् हरश्च मादाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो गिवाहान् भक्तम् घृरेण पदकारयतीन्द्रमिष्टान् श्रीमत्पदम् घृजमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् यो नित्यमज्जतपदाम् मुजयोग्पव्यामोहतस्त इतरा नितृणाय मेने अस्त्वद्गुरो भगवतो स दैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणम् प्रवज्येयम् गुरुमुखमरधित्य प्राहवेदानशेषान् नरपति परिप्तम् शुल्कमादातु कामः स्वशरममरवञ्जम् रङ्गनाथश्च साक्षाद्विजिकुलतिलकम् तम् विष्णुचित्तम् नमामि नेयातुम् नस्तनगिरितटी सुप्तमुद्भोज्यकृष्टम् पाराढ्यम् संश्रुतिशितशरस्यमध्यापयन्ती चोच्चेष्टायाम् सृजनिगलितम् याबलात्त्वम् च भुङ्के गोदातस्यै नव इदमिदम् भूये वास्तु भूयः श्रीरामम् जनकात्मजा कुचतटी श्रीगन्धपुङ्गोळसद्वक्षोवीधिमुदारमास्त्यतमुनिः प्रादुर्भवत्कल्पकम् ब्रह्मेशानमुखामतस्त्वतमजम् ब्रह्मान्नभान्नाधिपम् वन्दे कोसलकन्यकासुतमहं वारासि गर्वापहम् भक्तापाय भुजङ्गगारुडमणिः त्रैलोक्यदक्षामणिः गोपीलोचनचातकाम्बुदमणिः सौन्दर्यमुद्रामणिः यत्कन्दामणिरुग्गुणी घनकुचद्वन्द्वैकभूषामणिः श्रेयो देव शिखामणिर्दिशतनो गोपालचूडामणिः रथीम् क्षीरसमुद्रराजतनयाम् श्रीरङ्गधामेश्वरीम् नासीभूत समस्तदे वनिताम् लोकैकदीपाङ्कुराम् श्रीमन्मन्दकटाक्षलद्दविभव ब्रह्मेन्द्र गङ्गाधराम् त्वाम् त्रैलोज्यकुटुम्बिनीम् सरसिजाम् वन्दे मुकुन्दप्रियाम् ஞேயமதிபாட்டலால நன்காஞ்சனாற்று கமனீய விக்கிரகம் பாரிஜாத்த பரிமாசனம் பாவயாமி பவமானநந்தனம் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருதமஸ்தகஞ்சலிம் பாஷ்யவாதி பரிபூர்ணலோச்சனம் மாதுஜிம் நமத்த ராட்சசாந்தகம் भुजंग भंग बौद्धद्भान्तनिरासवासदपत्यञ्जैनेभकण्ठीरवः मायावादिभुजङ्गभङ्गगरुडस्त्रैविद्यचूडामणिः श्रीरंगेश जयध्वजो विजयते रामानुजोऽयं मुनिः श्री सीतारुक्षण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणी नम तुंगस्तन गिरी तटी कृष्ण पाराभ्यम स्व श्रुति सप्तमुद्बोध्य कृष्णम् सिद्ध मध्यापयती स्वचिष्टाया सृजनी गणित யாபலாத்ருத்யமும் தே கோதாதசை அன்னவையில் புதுமை ஆண்டாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் தாமாலை பூமாலை சோடி கொடுத்தாளை சொல்லும் சோனி கொடுந்த சுடர குடியே தொல்பாவை பாடியருளவள் பல்வளையாய் நடுநீர் வெங்கடமற்கன்னை விதியந்தை மாத்தமும் நான் கடபா வண்ணமே நல்கூ மார்கதி தெங்கே மதி நிறைந்த நாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மலகுமாய பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துகிழல் கோபல் குமரன் ஏராரல் கள்ளிய சோதையிலும் சிங்கன் கார்மே நிச்சயங்கள் கதிர்மதியம் போல் மகத்தால் நாராயணனே நமக்கே வரை தருவாள் பாரோர் பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம் பாவைக்கும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பாழ்கடலில் பயத்துயின்ற பரமன் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாமியோம் செய்யாதன செய்யோம் தே குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆழ்ந்தனையும் கை காட்டி முயுமா ரெண்டு யுகம் தேலோரம்பாவாய் ஓங்கி உலகளந்த புத்தமிழ் பேர்பாடி நாங்கள் நம் பாவயக்கு சாத்தி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மம்மாதி பெய்து வாங்கு பெரும் சென்னலூடு கயலுகளா பூங்குமலை போதில் பெருவண்டு கண் படுப்பா தேங்காதே புக்கிரில் சேர்த்த மலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பெரும்பசுக்கில் நீங்காத செல்வம் நிறைந்தேனோ தெம்பாபா ஆஜி மதை கண்ணா வந்து நீ கை கரவேல் ஆதி எழுபத்து முகழ்ந்து கொடா தேரி ஊஜி முதல்வனுருவம் போல் மே கருத்தும் பாதியில் தோளுடை பற்பநாபம் கையில் ஆதி போல் மின்னிவலம் புதி போல் நின்றதிரிந்தும் தாகாதே பேசாங்க முதைத்த சரமகை போல் வாழ்வலகின பெய்திடாய் நாங்களும் மார்கஜு நீராத மகிழ்ந்தேலோ தெம்பாபாய் மாயனை மன்னுவட மதுதை மைந்தனை தோய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோ மாலை வந்து நாள் தூமலர தொழுது வாயனார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பொது தருவான் நின்றனவும் தீயனில் சாங்கும் செப்பேலோரம்பாய் புள்ளும் செலும்பின கால் புள்ளனையில் கோயிலில் வெள்ளை வெளிசிங்கில் பேரவன் கேட்டலையோம் பிள்ளாய் எதிர்ந்திராய் பேயமலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கதி அக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மரல்ல வித்தினை உள்ளத்துட்கொண்ட முனிவரகளும் யோகிகளும் மெல்ல வெகுந்தரி என்ற பேரவும் உள்ளும் புகுந்து குளிரில் தெம்பாவாய் கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தங்கலந்து பேசின பேச்சரவன் கேட்டலையோ பேயி பெண்ணே காசும் பிறப்பும் கலகல பக்கை பேரத்து வாசனரும் குடலாயச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிரவன் கேட்டலையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசமனை பாடவும் നീ കേട്ടേ കിടത്തിയോ ദേശമുണയായി തിരവേലോ ദമ്പായി കീഴ്വാനം വെള്ളൻ എരുമൈ സിരുവീടു മേയുവാൾ പരന്തനക്കാൻ മേക്കുള്ള പിള്ളൈകളും പോവാൻ പോകിന്താറൈ പോകാമൽ കാത്തുവന്നൈ கூவுமால் வளர்ந்து நின்றோம் கோதுகுலமுடையம் பாவாய் எழுநிறாய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றானாயில் தருளேலோ தெம்பாவாய் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கினியா தோ பங்கமிழ் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீரவனை எடுப்பீரோ உன் மகளதான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயல் மாதவல் வைகுந்தன் வெண்ணின்று நாமம் பலவும் நவின்றேலோதிம்பாவாய் நாத்து சுவர்க்கம் புகுகின்ற பமனாய் மாத்தமும் தானாரோ வாசல் திரவாதாரும் நாதத்துழாய் மொழி நாராயணல் நம்மால் கோத்தபனை தரும் புண்ணியனால் வண்டருணால் கோத்தத்தில் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்துவனக்கே பெருள் துயல் தாள் தந்தானோ ஆத்தவனந்துலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து தினவேலோ தெம்பாவாய் கத்து கருமையை கடங்கள் பலகிரல் துசத்தார் திரளறிய சென்று செரு செய்யும் குத்தமன்றில்லாத கோவலத்தும் பொற்குடியே பொத்தரமல்கள் புனமையிலே போதராய் சப்தத்தோடு மாறில்லாடும் வல்துனில் மொத்தம் புகுந்து முகில் வண்ணல் பேர்பாடம் சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளேலோதெம்பாபாய் கனை திலங்கத் திருமை கன்று கிறங்கி நினை துமலை வழியே நின்று பால் சோர நனைத்திலும் சேராக்கும் நச்சல்வல் தங்காய் பனித்தலை வீழனில் வாசற்களை பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்தா நீ யானை பாடவும் இனி தான் எழுந்திராகி தன்ன பேருரைக்கும் அனைத்தில் தாறு மறில் தேலோதெம்பாவாய் புள்ளின் வாய்க்கு நானை பல்லாவதக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம் பொற்காது மெல்லியது துணியாது முடங்கித்தோ பொள்ளும் சிலிம்பின கால் போதறி கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிதில் தேலோ தேலோதெம்பாவாய் உங்கள் பன்றை கடை தோட்டத்துவாவியல் செங்கிது நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின காணும் பணி கூனை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவாள் போகின்றார் முன்னும் எதுப்புவாள் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானா தாய் நாவுடையாய் செங்கடி சக்கரமேடும் பங்கைய கண்ணானை பாடேலோ தெம்பாவாய் எல்லே இளங்கிளிங்கே எல்லமுதங்குதியோ செல்லேன்றதையேல் வேறு நங்கை மேறு போதருகின்றேன் வல்லேவு கட்டுரைகள் பண்ணேவு வாயிறுதியும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லை நீ போதாய் புனக்கில் வேறுனையே எல்லாரும் போந்தாலோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றாரை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோ தெம்பவாய் நாயகனாய் நின்று நந்த கோபனுடைய கோயிலை காப்பானே கொழுத்தோன்றும் தோனின வாசல் காப்பானே மணிக்கரவம் தாள் திறவாய் ஆயிர சிறுமீரோ முக்குவனைவனை மாயின் மணிவண்ணல் நின்னலே வாய் நிறைந்தாள் தூயமாய் வந்தான் துயிலிட பாடுவான் வாயால் மன்ன மன்னும் மாத்தாதே அம்மா நீ நேச நிலைக்கதமும் நீ கேளோ பாபாய் அம்பரமே தண்ணீரே சோதே அறம் செய்யும் எம்பெருமா நல்ல கோபாலாஜுந்திராய் கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதா அறிவுராய் அம்மரம் ஊடரத் தூங்கி உலகளந்த உம்பர் கோமானே புரங்காதெழுந்திராய் செம்பர்கதிலடி செல்வா பலதேவாம் ஊம்பியும் நீயும் உறங்கேலோ திம்பாவாய் குந்து மதுகளித்த நோடாத தோல் வழியில் நந்த கோபாலல் மருமகளே நென்னாய் கந்தங்கமழும் குதலி கடை திரவாய் வந்து எங்கும் கோதி அஜய் தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரல் முன்மைத்து நல் பேர்பாடாம் சீரார் விளை விழிப்பா வந்து திரவாய் மகிழ்ச்சிந்தேலோதெம்பாவாய் குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தந்த பஞ்ச சைனத்தில் மேலேதி கொத்தலர் பூங்குழல் பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திறமாய் மைத்துடன் கண்ணியூனாய் நீயின் மணாளனை எத்தனை போதும் துயிலவட்டாய் கான் எத்தனை ஏழும் பிரிவார்த்தைக்கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ஜெம்பாவாய் முப்பத்து மூவரமருக்கும் சென்று கப்பால் தவிர்க்கும் கலிகே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தாருக்கும் வெப்பன் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன் நமின் முலை செவ்வாய் சிறுமுருங்கள் நங்காய் திருவேத்து இலசாய் ஒக்கமும் தத்தொழியும் தந்துவன் மணாளனை எப்போதே எம்மை நிராட்டேலோரம்பாவாய் ஏத்த கலங்கள் எதிரி போங்கி மீதளிப்ப மாதே பால் தெரியும் வள்ளல் பெரும்பசுகள் ஆத்தபிணையேத்தால் மகனே அறிவுராய் ஓத்த முனையாய் பெரியாய் உலகினில் தோட்டமாய் நின்ற சுடரே துயிலாய் மாத்தார் உனக்கு வலி துளைந்தவனில் வாசர் கடன் ஆத்தாது வந்துவன் அடிபணியுமா போலே போத்தியாம் வல்லோம் புகழந்தேலோ திம்பாவாய் அங்கன் மகால தரிசன அபிமான பங்கமாய் வந்து நினு பளிர்கட்டில் கீதே செங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறிதே மேல் விஜயாவோம் திங்களும் ஆதித்தியில் எழுந்தார்பால் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நாக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழ்ந்தேலோ திம்பாவாய் மாதிமலை மடிஞ்சில் மண்ணி கிடல் தொடங்கும் சீரிய செங்கும் அறிவுத்து தீ விழித்து வேரிமயர் பங்கைய பாடும் பேருந்துதனி மூறி நிமிர்ந்து முழங்கு புறப்பட்டு போடருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடையா சீரிய சிங்காசனல் துயிரில் துயாம்பல்த காதிய மாதாய தருளிலோ நெம்பாய் அந்தி விழுகும் அளந்தாய் அடி போத்தி சென்றெங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பன்றச்சகனும் உதத்தாய் புகழ் போத்தி கன்று குணிலாத நின்றாய் கதல் போத்தி கொன்று குணையாய் எடுத்தாய் குணம் போத்தி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்று சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் திரங்கேலோரெம்பாவாய் வரத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் வரத்தி மகனாய் விழுத்து வளராம் சரிக்கில ஆனாகித்தான் தீங்கு நினைந்தா கருத்தை பிழை பித்த கெஞ்சின் பயத்தில் நெருப்பின்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தங்கு செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் திரிவது மகிழ்ந்தேலோ தெம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கஜினீராடுவான் மேலையான் செய்வனகள் வேண்டவன கேட்டியே ஜாலத்தை எல்லாம் நடுங்க முதல் வண்ணா பாலன்ன வெள்ளத்தவள் பாஞ்ச சென்னியமே போய் மன்ன செங்கங்கள் போய் பாடுடை எனவே சால பெரும் படையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே குனியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோ தெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா வந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெருசெம்மானும் நாடு புகழும் பரசினால் நன்றாக சோடகமே தோல் வழங்கே தோடே செவி பூவே பாடகமே என்று நெய்ய பல்கலனும் யாமணிவோம் ஆடை இடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்து முழங்கை வஜுவார கோடியிலிருந்து குளிரில் தேலோ தெம்பாபாய் கரமைகள் பில் சென்று காணம் சேரும் துன்போம் அறிவன்றும் இல்லாத மாயு குலத்தூம் தன்னை பிறவை பெருந்தனை புண்ணியும் யாமுடையோம் கோவில் தாவன் தன்னோடு வரவேல் நமக்கிங்கு வஜக்கவழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிரிப்பேர் அசைத்தினவும் சீரி அருளாதே இறைவானி தாராய் பறையலோ திம்பாபாய் சித்தும் சிறுகாலே விழுந்துள்ளை சேமித்துவில் பத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய் சத்தம் மேயத்துளம் குலத்தில் பிறந்துனி கொத்தேவள் எங்களை கொள்ளாமல் போகாதோம் இத்தை பறை கொள்வான் நன்று கோவிந்தா எத்தைக்கும் ஏதேடு பிறவிக்கும் உந்தன்னோடு ஒத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தை நெங்காமங்கள் மாத்தேலோ ஜெம்பாபாய் வங்கிக்கிடல் கிணைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்தசேயாறு சென்றிரைஞ்சி அங்கு பறை கொண்ட மாத்தை அணி புதுமை பைங்கமலத்தல் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்னா செங்கத்து மிழ்மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பாரு இரு இரண்டு மார்வரை தோல் செங்கல் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவரல் பெத்துயின் ஒருவர் எம்பாவாய் ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கநாத திவ்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திவ்ய திருவடிகளே சரணம் ஆழ்வான்ல திவ்ய திருவடிகளே சரணம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் சீதாராம் சீதாராமச்சந்திர பிரபு ராமச்சந்திர பிரபு பாஹி மாம் பாஹி மாம் பாஹி மாம் श्रीराम राम रामेति श्रीराम राम रामेति श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे रमे रामे मनोरमे सहस्रनामतत्त्वयम् सहस्रनामतत्तुल्यम् सहस्रनामतत्तुल्यम् रामनामवरानने रामनामवरानने रामनामवरानने கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்னை பாடிப்பனை காப்பட்டு யாம் பெரு செம்மானம் நாடு புகழ் பரிசலாக சூடகமே தோல் வளையே தோடே சிவப்பூவே பாடகமே என்று பல் கலன் யாமென்போம் ஆழை போடும் அதன் பின்னே பால் சூரு மூடுனையும் பெய்ந்து வழக்கை வழிவார கூடிய குளிர்நேரோரம் பாவாய் ఇరవై ఏడవ పాశరం ఆ, ప్రతి పదార్థం కూడారై తనను కూడని వారిని వెల్లుం జయించడి సీర్ కళ్యాణ గుణములు గలవాడా గోవింద గోవిందయను నామధేయం గలవాడా ఉందన్నై నిన్ను పాడి కీర్తించి పరైకొండు పరయను వాద్యమును పొంది యాం మేము పెరు పొందెడు సమ్మానం సమ్మానమును నాడు లోకమంతయు పుల్ పరిసరం ప్రశంసింపదగిన రీతిలో చూడకమే చేతి కంకణములను తోళ్వలయ్యి భుజములకు ధరించు దండ కడియమలును తోడే కర్ణాభరణమవు దుద్దున్ను చెవిప్పూనే కర్ణములకు ధరించు పూలున్ను పాడకమే పాదాభరణమున్ను ఏందన పేర్కొనబడు పలక్కలు అనేక విధములుగా ఆభరణములను మేము అని ఓం ధరింతుముగాక ఆడై వస్త్రములను ఉడుపోం ధరింతుముగాక ఆదన్ పిన్నే దాని తరువాత పాన్ షోర్ పాలు అన్నము మూడా మునుగునట్లు నెయ్యిపోయిందు నెయ్యి పోసి ముంగలై మోచేత నుండి వెలివారా కాడునట్లు కూడియుందుం నీతో కలిసియుండి కుళిందు ఆరగింతుముగాక ఆ గోపికామ్మవారులు చెబుతూ ఉన్నారట తాము ఆచరింపబో మార్గశీర్ష వ్రతమునకు కావలసిన పరికరములు వెనుకటి పాశురములు విన్నవించిరి అడిగారు అందువారు అడిగిన ద్రవ్యములు సులభములే అయినను వారు కోరిన గుణములు గల ద్రవ్యములు దుర్లభములు అందుచే శ్రీకృష్ణ పరమాత్మ ఇది హృదయ వస్తువులను కోరుటగాదు నన్నే కోరి వీరి వస్తువులు కోరినారు అనుకొనను ఆ కోరిన వస్తువులు ఏవత్తు కాదనుకున్నాట సర్వేశ్వరుడు ఎందువల్ల సర్వేశ్వరుణ్ణే ఆరాధిస్తూ ఉన్నటువంటి భక్తులున్నారే ఇతర వాంఛలనే ఉండవు వాసుదేవ సర్వమితి సమహాత్మా సుదుర్లభ సర్వము వాసుదేవుడే అనేక భక్తులున్నారే ఇది జగత్తు యావత్తు ఆ సర్వేశ్వరుడే కాని ఇతరమైనటువంటి వాంఛలేమీ కోరికలు ఉండవారికి అట్లాంటి యొక్క ఆ పరమభాగవతులు దుర్లభ అంటూ ఉన్నారు చాలా దుర్లభులట ఎక్కడ ఉంటారు వారు ఈ లోకవాంఛల ఎందు మునిగితే లేవాదే గాని కేవలం సర్వేశ్వరుని ఎందు లయించి ఇతర వాంఛలేమీ లేనటువంటి యొక్క మహానుభావులు చాలా అరుదు